இவையெல்லாம் அதெல்லாம் அம்மா போட்டிருக்கிறது உடை இப்படி எல்லாம் உடையவராக இருக்கிற தொன்மை கோலமே நோக்கி குறிந்தூதாய் கொத்தும்பி தொன்மை கோலம்னர் இதுதான் எங்களுடைய பெருமையான பெருமானுடைய அந்த பழமையான கோலம் அப்ப இது அம்மையப்பராக இருப்பது தானும் தன் தையலுமாய் தாழ்ச்சடையோன் ஆண்டில நீள்னாதே அது போல தானும் தன் தையலுமாய் இருக்கிற கோலம் அம்மையப்பர் அம்மையப்பர் ஆகிய கோலம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப அருமையா சிறப்பிச்சு சொல்ல இருப்பாருங்க அதை நம்ம தோலும் துயிலுங்கும் போது ஒவ்வொன்றும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்படி வச்சுட்டே வந்துட்டோம்னா சரியா போடும் கல்வன் கடியன் கலதி இவன் என்னாரே கல்வன் கல்வன் சொன்னோன்னு நீங்க பாட்டுக்கு குதிரை வாங்குற பணத்தை எல்லாம் எடுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல சிவ சிவ சொன்னா வாயு வெந்து போடும் இங்க கல்வன் என்னன்னு கேட்டா முன்னே சொல்ல வண்ணஞ்ச கல்வன் சொன்ன என்ன நெஞ்சம் என்னதான் வந்து பெருமான் அவ்வளவு கருணை செஞ்சிருந்தா கூட அந்த நெஞ்சம் உருகி நினைக்காம நெஞ்சமானது கல்லா இருக்குதான் அதனால திருட்டு கல் இந்த நெஞ்சு என்னது பாரு அசைதா பத்தியா அவ்வளவும் கள்ளத்தனம் என்று எனவே அப்படிப்பட்ட அந்த நெஞ்சு கல்லே தவிர வேற ஒன்றும் இல்லை கல்வன் கடியன் கொஞ்சம் கூட அந்த இறக்க உணர்வு பெருமானை சிந்திக்கணும் எண்ணம் இல்லை கலதி பொறுப்பற்றவன் இவன் என்னாதி இப்படி எல்லாம் தகுதி குறைவுடையவன் தான் நான் இருந்தாலும் அதை பத்தி நீ கவலை கொள்ளியப்பா என்ன செய்தாய் வள்ளல் திடீர்னு ஒரு வேண்டியதெல்லாம் கொடுக்கும் இவன் நினைத்ததை விட கொடுப்பான் அதான் வள்ளல் வள்ளல் என்ன செய்தான் வர வர வந்தொடிந்தான் என் மனத்தே என்னன்னாரு இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போறது என்ன அப்படி பாக்குறது பக்குவமா இருக்குது உள்ளம் அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் தூரம் போறது உள்ள நல்ல மகம் பக்குவம் இருக்குன்னு இப்படி வர வர வர வர வந்து உள்ளத்தில் அவ்வளவு பகுதி சொன்னாங்க <laughs> வந்து என் உள்ளத்தே வந்தொழிந்து வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே ஒழிந்தான் அங்க நீங்க தான் அர்த்தம் இல்ல வந்து தங்கினான்னு அர்த்தம் வந்து ஒடிந்தான் என் மனத்தே உள்ளத்துரு துயர் ஒன்றும் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுதாய் கொத்தும் வீம் உள்ளத்து உருதுயர் ஒன்றொழியா வண்ணம் பா என் உள்ளத்துல எத்தனையோ துன்பம் இருந்தது அடுக்க முடியும் டன் டன்னா இருந்தது ஒரு துயரம் கூட இல்லையப்பா ஒவ்வொரு துயரா பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து நீக்கி விட்டாங்க அவ்வளவு கருணை அவனுக்கு உள்ளத்து ஒரு துயர் ஒன்று ஒழியா வண்ணமெல்லாம் ஒண்ணு கூட இல்ல வண்ணமெல்லாம் தெள்ளும் கடலுக்கு தெள்ளுதல் புடைச்சிடும் அதனால இந்த ஆன்மாவையும் அந்த ஆன்மாவில் இருக்கிற அந்த துன்பத்தையும் முரத்துல போட்டு புடைச்சி புடைச்சி புடைச்சி புடைச்சி <laughs> கொஞ்சம் இங்க இருந்ததுன்னா கூட ஊதி ஏன்னா துயரம் நாங்க அதுல அரிசி இருந்ததுன்னா மெதுவா எடுத்துரும் அதனால அப்படி புடைச்சி தெள்ளுனாங்க இதெல்லாம் யார் சொன்ன அந்த மாதிரிலாம் இவர் தான் சொன்னார் உள்ளத்து ஒரு துயரெல்லாம் தெள்ளி கூடுனா கூட அதை போய் பொடிக்க எடுத்து போட்டுட்டு அந்த துன்பம் இல்லாம செய்தானா இப்படி எல்லாம் செய்தானே எங்கள் பெருமான் ஒரு துயர் ஒன்றொடியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி திருவள்ளுவர் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது நாம் இல்லாமல் செல்லும் கடலுக்கே சென்றோதாய் கோத்தும்பி ரொம்ப அருமையான பாட்டுகள்லாம் அயனோடு மாலும் புகழர் இதென்று ஏமாறி நிற்க பாவம் திருவண்ணாமலையில சொல்றாரு இதை போய் ஏ சார் திருவண்ணாமலையில ரெண்டு பேர் ஏமாந்து போனாங்களாம் அப்ப திருவண்ணாமலையில ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏமாந்தவங்களா இருக்கா அப்படின்னாரு யார் சாமி நீங்க எல்லாம் கிடையாது நாங்க எல்லாம் ஒருத்தர் கூட ஏமாற மாட்டோம் என்னமோயா இந்த ஊர்ல ஒரு காலத்துல ரெண்டு பேரு அப்பனும் பிள்ளையுமா ஏமாந்துருக்கிறாங்க அப்படின்னாரு யாரு பூமேல் அயனோடு பிரம்மா மாலும் புகழ் அறிவென்று ஏமாறி நிற்க அவன் நல்ல பேரொழியாக இருந்து அந்த வடிவத்தான் காட்டினா அதுல உள்ள நுழைஞ்சவங்க எல்லாம் நுழைஞ்சாங்க இது ரெண்டு மட்டும் தொடர்ந்து போய் உட்கார்ந்துட்டு நுழைய முடியல அல்லவா என்ன பண்றது அந்த ஒளியில பாருங்க இவர் ஞான சம்பந்தர் கூட அந்த நிறைவாக அந்த ஆச்சால்புரத்துல ஒரு பெரிய பேரொளி தோன்றியது அந்த பேரொழியில எல்லோரும் புக்கு புக்கு ஒன்றி ஒன்றானார் அங்க அவருடைய முத்திய பத்தியில இங்க நாவுக்கரசருக்கு அன்னலார் சேவடி கீழ் ஆண்டரசு அருகிருந்தார் அங்கே அந்த ஜோதி தோன்ற புக்கு ஒன்றி அந்த ஜோதி ஆனதுனால அதுக்குள்ள நீங்க வெளியே தனியா வர முடியாது இப்ப திருவடின்னா அணைந்து இருக்கலாம் ஒளின்னா அதுக்குள்ளதான் இருக்கணும் எனவே புக்கொன்றி உண்டானார் உண்டானா அந்த அத்வைதம் அல்ல உண்டானா அந்த ஒளி வேறு தான் வேறு நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் அருள் இந்த அருள் லாபத்தை கொஞ்சம் என்னன்னு என்ன இப்ப மற்றதெல்லாம் என்னையாச்சு அர்த்தம் இல்ல ஏன்னா எதுவுமே இதுதான் என்ன ஒண்ணும் இல்ல இருந்தாலும் நிறைய வட சொற்கள் இருக்கு இவற்ற மேலயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க இனி உள்ளே நுழைய முடியாது பெருமானை காண முடியாது ஒரு ஜோதி புலம்பா தோன்றதுனால முன்ன வெறும் உருவமா இருந்த போது அடிய கண்டாங்க முடிய கண்டம் போனாங்க ஒரே பேரொழியானதுனால ஏப்பா இது பக்கத்திலே நெருங்க முடியாது என்று கருதி என்ன பண்ணிச்சான் ஏ அது ஏ மாறி நிற்க ஆனா இவர் என்ன அடி அடியேன் இருமாக்க என்ன இருமாக்கனாரு அது ரெண்டும் போய் பக்கத்திலேயே நெருங்க முடியாம ரெண்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு ஏண்டா தம்பி நீ வந்து முடிய பாத்தியாடா அப்படின்னாரு ஏப்பா நீ அடிய பாத்தீங்களா இல்லடா இல்லப்பா பின்ன ரெண்டு பேரும் கட்டிட்டு அப்படின்றது அப்படின்ட்டு மணிவாசர் வந்தார் அடியேன் அடியேன் அடிதான் என்ன நீர் அப்படின்னாரு இருமாக்க இருமாந்திருப்பன் போலோ அவர் அந்த இரும இருமாக்கன்னு சொல்லணும்னு நேர பாப்பர்கிட்ட போடுவானாமா லோயர்கிட்டயே போவாங்க இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு திருமான் எந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமான் அருமை அருமை இருமாப்புன்னு சொன்னவனே என்னையா உங்க பெரியவங்களே இருமாப்புனாரு சிவ சிவ இருந்து பார் அந்த பாட்டு இப்படி இருந்தா இருமாப்புன்னு தான் இருக்கும் ஆனால் எங்கே இருந்து இருமாக்கணும் ஆண்டவன் இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு அப்படி இருமாக்கல சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமா திருப்பங்களும் என்ன இருமாப்பு மணிவாசகர் நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அதான் இருமாப்பு ஏமாப்போம் பிணி அறியோம் பணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சினாங்க பணி ஓம் அல்லோம் அது நீங்க வந்து டைபாய்டு ஒரு அடிச்சவன் படிச்சா கூட இப்படி நாம் யாருக்கும் குடிய தமிழ் அல்ல மேலும் அதெல்லாம் அருள் இல்ல நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏன் நடலை இல்லோம் இங்க சுத்தமா இருக்கு சார் அதனால ஒரு பயம் செய்ய முடியாது நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இதெல்லாம் படிச்சா மொழிக்கு மொழி மனதுக்கு ஒரு தெம்புக்கு தெம்பு பக்திக்கு பக்தி நன்மைக்கு நன்மை எல்லாம் கூடுமே எல்லாம் என்ன பண்றது அருமையான வாக்கு எனவே ஏமாடி ஏன் இருமாக்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஏமாறி நிற்க அடியேன் அந்த இருமாப்புன்னா பெருமிதம் அர்த்தம் இந்த பெருமிதம் வேற செருக்கு வேற செருக்குங்கிறது இல்லாத ஒன்னே தம்மேல இருக்கிறதா ஏத்திக்கிட்டு ஆட்டம் போடுறது பெருமிதம் என்பது நமக்கு கிடைத்திருப்பது ஏதோ இறைவனுடைய பெருவரும் கிடைத்திருக்குது என்று மனமகிழ்ச்சியா வாழ்வது பெருமிதம் பெருமிதம் என்பது செருக்கு மேல செருக்கு இல்லாத தங்கிட்ட ஏற்றி வச்சுக்கிட்டு செருக்கு பண்றதுக்கு அது செருக்கு இருப்பதை என்னமோ ஐயா நம்ம இதை படித்தோம் ஆசிரியனா இருந்தோம் நம்ம பிறவியில ஒருத்தனுக்கு ஒன்னும் இது யாரும் தீமை செய்யல நினைச்சு கூடுமான வரைக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட பணிகளை அழகாகவே செய்திருக்கிறோம் பெருமான் திருவருளால் என்று இருக்கு பாருங்க அதுதான் இருமாத்தல் வேற ஒண்ணும் இல்லை அது இருக்கலாம் இல்ல அதுல ஒண்ணு தப்பு அதனால அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது நமக்குள் நாம் மகிழ்ச்சி நம்ம ஆள் செய்திருக்கிறோம் என்று அதனால அடியேன் இருமாக்க என்ன செய்தாராம் நாய் மேல் தவி சிற்று நன்றாய் கொடுத்த தீமேனியானுக்கே சென்றூதாய் குத்தும்பி நாய் மேல் தவிசிட்டு என்னது நாய் மேல் தவிசிட்டு என்ன சில அந்த போர்த்தி கொள்ளும்படியானது சரிங்களா போடுற மாதிரி நம்ம இதெல்லாம் பாருங்க பொன்னாடை போத்துறோம் இல்ல அது மாதிரி நாய் மேல் தவிச்சிட்டு நல்ல படித்தவர்களுக்கு நல்ல பண்பானவர்களுக்கு அந்த மாதிரி தவிசு எல்லாம் போட்டு பொன்னாடை போத்தி போடலாம் அப்படி இல்லாம ஓர நாய் இஞ்சி சூனு கூப்பிட்டு வந்து நிற்கும் போது அதுக்கு மேல பொன்னாடை போத்துனா என்னவோ அது மாதிரி பாவம் <laughs> நாய் மேல் தவிசிட்டு என்ன செய்தார் நன்றாய் பொருட்படுத்த ஆனால் என்னுடைய அளவில் நான் நாயாத்தான் இருந்தேன் ஆனா பெருமான் அந்த தவிசை இட்டு என்னையும் ஒரு பொருளாக்கினார் பொருளாக்கினார் என்னையுமோர் பொருள்படுத்தி நம்மையுமோர் பொருள்படுத்தி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவி ஆகவே அளவில் நான் ரொம்ப சின்னவன் தான் ஆனா பெருமான் என்னை ஆளாக்கிய அளவிலே ஏதோ எனக்கு ஒரு தகுதி கிடைத்தது என்கிற அதான் நாய் மேல் தவிசிற்று அடியேன் இது நன்றாய் பொருள்படுத்த தீமேனி யானுக்கே சென்றூதாய் கொத்தும்பி தீமேனியான் முன்ன என்ன சொன்னார் இல்லைங்க தேன்னு மட்டும் படிச்சோமே அதாவது நெருப்புங்கிறதுக்கு தேயுற்ற செல்வர்க்கு அங்க தேயுற்ற செல்வர்க்கேனா அங்க கொஞ்சம் கடினம் ஏன்னா அது வட சொல் தேய்ங்கிறது நெருப்பு இங்க வம்பு இல்ல தீமேனியானுக்கே அப்படி சொன்ன உடனே தீ இது தீய மேனி உடையவன் அர்த்தம் அல்ல தீ போன்ற மேனி அல்லவா நெருப்பான மேனி சென்றூராய் கோத்துந்தி அருமையா தன்னை ஆட்கொண்ட பெருமையை கருணையை ரொம்ப அருமையாக சொல்லி என்னைய இதோட இருப்போம் சரி சுத்தம் கைக்கிள்ளை விடகாரம் புழையிலி ஓசை பண் கழுமப்பாடி சுத்தம் கை கிள்ளை விளறி தாரம் உழகிழி ஓசை பண் கழுமப்பாடி கெழுமப்பாடி கெழுமப்பாடி கொச்சரி கொக்கரை சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துங்குவி தாடம் வீணை சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துங்கு தமருகம் குடமுழ ஒன்றை வீசித்து தமருகம் குடமுழ ஒன்றை வாசித்து முந்தை வாசித்து முந்தை வாசித்து அத்தனை பிறவினோடாடும் எங்கள் அத்தனை பிறவினோட மதிமலி புரிசை மாடக்கூடல் மதிமலி புரிசை மாடக்கூடல் கூடல் பதிமிசை நிலவும் பாலிரவரிச்சிறகு பயில் பொழில் அளவாயில் மன்னிய சிவன் யான் அளவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் அளவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக் கொன்மூப்படியன காவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் உருமாமதிபுரை புலவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் காண்க சேரலன் காண்க சேரலன் காண்க சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பாண பத்திரன் பண்போல் என்பார் அன்பன் பண்பால் யாழ்பயில் பாண பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தன காண்பது வரவிடுப்பதுவே என்பது கருதி பொந்தனும் மண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே வரவிடுப்பது சொல்லும் அயலார் துடிப்படவே சொல்லும் அயலார் துடிப்பளவே நல்ல கிளை குளத்து நீரளவே ஆன ஆன நல்ல கிளை குளத்து நீர் அளவே கிட்டியே நெஞ்சே வளைகுலத்துள் ஈசனையே வாழ்த்து நெஞ்சே இல்லும் பொருளும் இருந்த மனையளவே நெஞ்சே சொல்லும் அயலார் துடிப்பளவே நெஞ்சே நல்ல கிளை குளத்து நீரளவே கிற்றியே நெஞ்சே வளை குளத்துள் இதனையே வாட்டு இதனையே வாட்டு நெஞ்சே இதனையே வாட்டு நெஞ்சே இதனையே வாட்டு வாட்டு வாட்டு பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் பொலிந்திலங்கும் பொலிந்திலங்கும் பொலிந்திலங்கும் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் தன்னை கண்ட தன்னை கண்ட தன்னை கண்ட தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே பரமாவதெல்லாம் வட கையிலை மண்ணும் பரமாவும் பாதாரவிந்தம் பாதாரவிந்தம் பரமாவதெல்லாம் வட கையிலை மண்ணும் பர உன் பாதாரவிந்தம் உன் பாதாரவிந்தம் வரமாவதெல்லாம் எல்லாம் உன் பாதாரவிந்தம் பரமா பரமா உன் பாதாரவிந்தம் வரமாவது எல்லாம் வரமாவது எல்லாம் சிரமாற எட்டிடும் போதாக வந்து சிரமார எச்சிடும் போதாக வந்து என் மனத்தில் வைத்திடு எப்பொழுதும் என் மனத்தில் வைத்திடு நீ வேண்டேன் யான் மற்று யான் மற்று வேண்டேன் என் மனத்தில் எப்பொழுதும் உன் பாதார விந்தம் வைத்திடு பரமா பரமா பரமா என் மனத்தில் எப்பொழுதும் உன் பாதார விந்தம் வைத்திடு பரமா வேண்டேன் யான் மற்று வேண்டேன் யான் மற்று மற்று வேண்டேன் யான் மற்று வேண்டேன்

அவனுக்கு அன்று அவன் நேசம் காட்ட கோசரிக்கு அன்று திருவேட்டு திருவேட்டுவதம் நேசம் காட்ட அசரிக்கு அன்று திருவேட்டுவதம் நேசம் காட்டைய முக்கண்ணப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் தக்கணத்திடை முக்கண்ணப்பனுக்கு முக்கண்ணப்பனுக்கு முக்கண்ணப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் தக்கிணத்திடையிடிதர அக்கணம் அழுது விழுந்து தொழுது எழுந்து அரத்தி அரத்தி அரத்தி முக்கண்ணப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் தக்கிணத்திடை இடிதர திருவேட்டுவர் அக்கணம் அழுது விழுந்து தொழுது எழுந்து அரட்டி முக்கண்ணப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் தக்கிணத்திடை இடிதர திருவேட்டுவர் அக்கணம் அழுது விழுந்து தொழுது எழுந்து அரட்டி புன்மருந்து அற்றப் போகாது என்று புன்மருந்து ஆற்றப் போகாது என்று தன்னை மருந்து என்று மலக்கண் அப்ப ஒழிந்தது தன்னை மருந்து என்று தன்னை மருந்து என்று மலக்கண்ணப்ப ஒழிந்தது திருவேட்டுவர் தன்னை மருந்து என்று மலக்கண்ணப்ப ஒழிந்தது உதிரம் ஒழிந்தது உதிரம் ஒழிந்தது உதிரம் முக்கண்ணப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் ஒழிந்தது முக்கண்ணப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் ஒழிந்தது ஒரு